திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் செங்காட்டாங்குடி சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் நரை கொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாடோறும் முறை கொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையோ செங்காட்டங்குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரதனே வாரேற்ற பறையொலியோ சங்கோலிய வந்தியம்ப ஊரேற்ற செல்வத்தோடோங்கிய சீர்விழவோவா சீரேற்றம் உடைத்தாய செங்காட்டங்கொடியதனுள் காரேற்ற கொன்றையான் கணபதி गणपतीचरतने வரந்தையான் சோபுரத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் கிரந்தையான் கோவணத்தான் கிண்கிணியான் கையதோர் சிறந்தையான் செங்காட்டங் குடியான் செஞ்சடை சேரும் கரந்தையான் வெண்ணீற்றான் கணபதி சரதனே தொங்க கலும் கமிழ் சாந்தும் அகில் போக்கையும் தொண்டர் கொண்டு அங்கையால் தொழுதேத்த அர்ஜுனன் கன்றருள் செய்தான் செங்கையல் பாய் பாய்வயலெடுத்த செங்காட்டங்குடியதனுள் கங்கை சேர்வார் சடையான் கணபதி சரத்தனே பாலினால் நருணையார் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மண்ணமாலை கொடர்தடியார் புரி தேத்த சேலினார் வயல் புடை சூழ் செங்காட்டங்குடியதனுள் காலினார் கூற்றுதைத்தான் கணபதி சரதானே நுண்ணியான் மிக பெரியான் ஓவுளார் வாயூளான் தண்ணீயான் வெய்யானம் தலைமேலான் மனதூளான் திண்ணியான் செங்காட்டங் கொடியான் மதிய கண்ணியான் கண்ணுதலான் கணபதி சரதனே மையே மலையினார் மலர் நெடுங்கண் மலைமகளோர் பாகமாம் மெய்யினான் பையரவான் அரை கசைத்தான் மீன் பிறழ செய்யினார் தன் கழலே செங்காட்டங்குடியதனுள் கையினார் கூரெறியான் கணபதி சரதனே தோடுடையான் குழையுடையான் அரக்கன் தன் தோளடர்த்த பீடுடையான் போர்விடையான் பெண்பாகம் மிக பெரியான் சே சேடுடையான் செங்காட்டான் குடியுடையார் சேர்ந்தாடும் காடுடையான் நாடுடையான் கணபதி சரதனே ஆனூரா உழி தருவான் அன்றிருவர் தேர்ந்துணரா வானூரான் வையகத்தான் வாழ்த்துவார் மனத்துள்ளான் தேனூரான் செங்காட்டான் குடியான் சிற்றம்பலத்தான் கானூரான் கழுமல்லத்தான் கணபதீச்சரத்தானே செடி நுகரும் சமணர்களோ சிவரத்த சாக்கியரும் படி நுகராதயருழப்பார் கருளாத பண்பினான் பொடி நுகரும் சிறு தொண்டர் கருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீற்றிருந்தான் கணபதீச்சரத்தானே கரையில் இலங்கு மலர்குவளை கண்காட்ட கடி பொழிலின் நரை இலங்கு வயற்காழி தமிழான சம்பந்தன் சிறையிலங்கு புனர்படப்பை செங்காட்டங்குடி சேர்த்தும் மறையிலங்கு தமிழ் வல்லார் வானுலக திருப்பாரே மறையிலங்கு தமிழ் வல்லார் வானுலகத்திருப்பாரே சுவாமி உத்தராபதீஸ்வரர் அம்பாள் குழலம்மை திருச்சிற்றம்பலம்